அது போல அவங்க எல்லாம் நாத்திலும் பேசி நாத்திலும் பேருனா இப்ப நமச்சிவாயை சொல்லி நாத்திலும் பேருன்னு அது சரிதான் இல்லைங்கிறவன் அதுதான் சொல்லுவான் உண்டுங்கிறவன் அதுதான் சொல்லுவான் சிவ சிவ போவேன் இதுக்கு என்ன ஒரு பெரிய இது இல்லை இல்லை இல்லை இல்லவே இல்லை அப்படின்னாரு இங்கே நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய சிவசிவ நம்ம சிவாய அப்படின்னு அவ்வளவுதான் அவங்களுக்கு அந்த நாட்களும்பு நமக்கு இந்த நாட்களும் சிவம் எப்படியாக அமையும் எனவே பொருந்திய பொச்சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேல் தமியே நான் மற்றே மற்ற என்னே நான் ஆமாரே ஆனா பெருமானி அடியேன் நான் அடியவனாக இருந்தாலும் சரி இனி அடியவனாக ஆதற்குரிய தகுதியை நீ செய்தாலும் சரி நீ முன்னே என்னை விட்டுவிடாதப்பா என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த பரிந்துரையாக முடிக்கிறார் அல்லவா அப்படி வருகின்ற பகுதியிலே நாம் சென்ற முறை பதிமூன்றாவது பாட்டு பார்த்தோம் அடுத்தது நம்முடைய மனோகரன் இது இது ஏன்னா எங்களுக்கு ரத்தனகிரியிலே மற்ற இடங்கள்லாம் கூட நாம் எங்கே நிற்கிறோம் எங்கே தொடங்கணுங்கிறத அவர் தான் சொல்வார் அந்த வகையிலே இப்பொழுது பதினான்காவது பாடலாக இருக்கிற பகுதியை பார்க்கிறோம் ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குடையேன் அன்புருகேன் பூமாலை புனிந்து ஏத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளிர் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வாணி என்று சொல்ற தன் நெஞ்சிற்கு சொல்வதா தன் நெஞ்சு இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது அதை வைத்துக்கொண்டு நெஞ்சுக்கு நேரே சொல்லாமல் மறைமுகமாக நெஞ்சிற்கு சொல்லுவது ஆனா நமக்கு சொல்வதாக அமைந்திருக்கிறது ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையேன் ஒரு அருமையான தமிழ் சொல்லிங்கே ஆம் ஆறு நான்காவது வரியில சாம் ஆறு இல்ல அப்போ ஆமாறு ஆமாறுன்னா நாம் வாழ வேண்டிய வழி சாகுமாறுன்னா தெரியும் போற வழி அல்லவா இப்ப வாழ வேண்டுமா அல்லது சாதல் வேண்டுமா என்று கேட்டால் சாதல் இன்றி வாழ்தல் வேண்டும் அது ஆம் ஆறு இந்த ஆன்மாவானது வளர்கின்ற வளர்ச்சி ஆறுன்னா வழி இந்த ஆன்மாவானது வளர்கின்ற வளர்ச்சிக்கு போகணும்னு சொன்னா அது எதுவா இருக்க முடியும் நான் அடிக்கடி சொல்லுவது திருக்குறள் திருவள்ளுவர் எது அறிவு என்றார் நன்றின் பால் இப்பது அறிவு எத்தனையோ அறிவு சொல்றார் அல்லவா பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று ஒன்று சொல்ல ஒரு குரல் அல்லவா எதுவரையிலும் நாம் பிறக்கிறோமோ அது வரைக்கும் நாம் பேதமை அறிவற்றவர்களாக இருக்கிறோம் அப்ப என்று இந்த பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்கிறோமோ அதுதான் தலையாய அறிவு என்று இதை முதலதிகாரத்திலேயே சொல்லியிருக்கார் பத்தாவது குரல்ல பத்தாவது குரல்ல பிறவி பெருங்கடல் நீந்துவர் யார் இறைவனடி சேர்ந்தார் சேராதார் நீந்த என்று சொன்னார் அப்போ பிறவியாகிய பெருங்கடலை நீந்துகின்ற ஒருவர்கள் யார் அவர்கள் தான் பெரியவர் அது அவர்தான் செம்பொருள் அதுதான் செம்பொருள் என்பது பெருமானையா அறிவது அந்த சிறப்பென்னும் செம்பொருளாக இருக்கின்ற பொருளை அடைந்து அறிவு அறிந்தால்தான் இந்த பிறப்பென்னும் பேதமை நீங்கும் அல்லவா அப்போ உயிருக்கு ஆம் ஆறியது என்று கேட்டால் பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது பெருமானுடைய திருவடியை காண்பது அப்படிப்பட்ட ஆமாறு உன் திருவடிக்கு உன்னுடைய திருவடிக்கு நான் முன்னே சொல்லியிருக்கிறேன் பலமுறை திருக்குறள்ல பத்து குரல்ல ஏழு குரல் திருவடியை பற்றி பேசுகிறது ஏழு குரல் திருவடியை பற்றி பேசுது வாலறிவன் நற்றால் தொழாரனின் மலைமிசை ஏகினான் மானடி வேண்டுதல் வேண்டாமை இலானடி அறவாடி அந்தனன் தாள் என் குணத்தான் தாள் இறைவன் அடி வேண்டுதல் வேண்டாமை இலானடி மூன்று குரல் தான் திருவடியை பற்றி சொல்லாது பத்துலில் ஏழு குரல் திருவடியை பற்றி சொல்லுது அதனால நம்முடைய தமிழர்கள் திராவிட பாரம்பரியம் என்பது நல்ல இறைவனுடைய திருவருளில் தோய்ந்த திராவிட பாரம்பரியமே தவிர வந்து சும்மா சாதாரண இல்லைங்கிற பாரம்பரியம் அல்ல இருக்க இருக்கிற நம்ம நூலை வச்சு பார்த்தோம்னா அப்படிதான் சொல்லுது அல்லவா தொல்காப்பியம் முதல் தொல்காப்பியம் முதல் வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனிவன் கண்டது முதல் நூலாகும் வினை வினையை பற்றி சொல்லுகிறார் அது நின்றும் நீங்கியவன் யார் விளங்கிய அறிவன் அவன்தான் இறைவன் அதைத்தான் திருவள்ளுவர் வாலறிவன் என்றார் தொல்காப்பியம் விளங்கிய அறிவன் என்று அதனால வெளியே வந்து அந்த பெருமானை அடைவதுதான் இந்த உயிரினுடைய ஆம் ஆறு வாழுகின்ற வழி உண்மையாக வாழ வேண்டிய வழி அதுதான் அந்த ஆமாறு உன் திருவடிக்கு உன் திருவடிக்கு நான் ஆகுமாறு என்ன செய்யணும் அகங்குழையேன் இந்த குழைதல் குழைதல்னா நெகிழ்தல் என்று பொருள் இந்த அந்த அகமானது உள்ள உள்ளீடாக இருக்கிற மனமானது குழைய மாட்டேங்குது பெருமான் அடைவதற்கு வேற எதற்கெல்லாம் குடைகிறது ஆனால் எந்த ஒன்றிற்கு குடையணுமோ அந்த ஒன்றில் குடையிலையா அகங்குடையேன் சரி வேண்டாம் அது ரொம்ப பெரிய நிலை அகங்குடைதல் என்பது இன்னும் பெரிய நிலை இன்னும் கொஞ்சம் அடித்தளமா இருக்கிறது அன்பு ஒரு அன்பாவது இருக்குதா பெருமாண்டத்துல அந்த அன்பு இருக்குமானால் கொஞ்சம் படிப்படியா மேல போலாம் திரு திருமூலன் அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலா அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் என்று சொன்னார் அப்போ அன்பு என்ற ஒன்றுதான் பெருமான் அடைவதற்குரிய தலையாய நெறி நிலையாய நெறி அல்லவா நாம் அபிஷேகம் பண்றோம் அர்ச்சனை பண்றோம் இதெல்லாம் வேற அல்லவா இந்த அபிஷேக அர்ச்சனை எல்லாம் இல்லாமல் இடைவிடாது பெருமானத்தில் கொள்ளுகிற அன்பு இருக்கிறதே அதுதான் ஆமாற்றுக்கு வழி நம்முடைய உயிரானது வாடுதற்குரிய முத்தினத்துக்கு சென்ற வழி அதனால அப்படி அன்பு உருகேன் அந்த அன்பு கூட அன்பு செய்யேன் இல்லல அன்பு உருகேன் இந்த அன்பு செலுத்த செலுத்த செலுத்த என்ன ஆகும்னு கேட்டா கண்ணில் தண்ணி தார தார தாரையா வரும் அந்த உருக்கத்தினால அல்லவா திருவள்ளுவர் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண் நீர் பூசல் தரும் இந்த அன்பை நீங்க ஒருத்தனுக்கு இருக்குன்னு சொன்னா அதை அடைச்சி வைக்க முடியாது ஏன் அப்படின்னாரு ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பு இருந்ததுன்னு சொன்னா அவரா அப்படியா என்று சொன்ன உடனே என் கல்ல தண்ணி தானா உண்டு அப்போ இந்த அன்பினை அடைப்பது முடியாது ஏனென்றால் கண்ணீர் அது புலப்படுத்திவிடும் என்று சொன்னார் அதுபோல அன்பு உருகேன் என்னுடைய அன்பானது பெருமான் மீது நிலையாக செலுத்த செலுத்த செலுத்த என்னுடைய அப்படியே உருக்கம் ஏற்படும் அந்த உருக்கத்தினாலே கண்ணீரானது அப்படியே ஏற்படும் அதற்கு அதுவும் செய்ய அன்புருகேன் சரி பூமாலை புனைந்து ஏத்தேன் பெருமானை அடைவதற்குரிய பல்வேறு நெறிகளிலே இந்த மலர்களை தொடுத்து பெருமானை வழிபாடு செய்வதல் மலர்களை தொடுத்து வழிபாடு செய்தல் இந்த மலர்களை தொடுத்து வழிபாடு செய்தல் என்பது நம்ம சங்ககால தமிழர்களிடத்திலேயே இருந்திருக்கிறது இருந்திருக்கிறது எல்லா இலக்கியம் இருக்குது திருமுருகாட்டுப்படி பத்து பாட்டுல முதல் நூல் பத்து பாட்டுன்னு ஒரு நூல் இருக்கு பத்து பாடல் உடையது அதுல முதல் திருமுருகாட்டுப்படி தான் முருகப்பெருமா அருமையாக முருகா உன் திருவடியில இந்த மலர்களை எல்லாம் அணிவித்து என்று வருது இதோட நூறு புறநானூறு புறநானூறு குவிமுகள் எருக்கம் ஆயினும் உடையவை கடவுள் பேனையும் என்ன வாங்கு பெருமானுக்கு நீங்க போடுகின்ற பொழுது நல்ல ரோஜா பூவா மலர்ந்த பூவா போடணும்னு இல்ல கிடைச்சா போடலாம் நல்ல அருமையா மல்லிகை மலரா செய்தால் செய்யலாம் பரவாயில்ல தாமரையா செய்தா செய்யலாம் ஐயா எங்க ஊர்ல இதெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது பின்ன என்னதான்ப்பா கிடைக்கும் தப்பா நினைச்சுக்காம சொல்றீங்களா தப்பா இந்த நேரத்திலயும் <laughs> தப்பா நினைக்காம இருக்கீங்களா அப்படின்னா தப்பா நினைக்கிறேன் எங்க ஊர்ல மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் எருக்கம் பூதான் இருக்குது அங்கங்க கிடக்கும் அடாராடா அந்த மலர் எடுத்து போடு புள்ளில எருக்கம் ஆயினும் ரொம்ப மட்டமான பூ தாழ்ந்த பூ எருக்கம் பூ அந்த எருக்கம் பூவா இருந்தாலும் கூட உடையவை கடவுள் பேணேம் என்ன வாங்கு பெருமான் அதை வேண்டாம்னு சொல்ல மாட்டானா அன்பினால் போடுவதே அப்படியாப்பா இருக்கும் போதுதான் கிடைச்சதா ரொம்ப நல்லதுப்பா என்று தலைவன் இங்கே எடுத்து போனோம் என்ன வாங்கு பாட்டு நாளே வரிதான் மடவர் மெல்லியர் செலினும் கடவன் பாரி கைவன்மையே பாரியை பற்றி பேசுகிற பாட்டு நீங்க நல்ல புலவர்களால வந்து அருமையான வெண்பாவோ ஆசிரியப்பாவோ பாடினாதான் எங்க பாடி கொடுப்பான்னு இல்ல ஒண்ணுமே இல்லாத ஆளு வசன கவிதை இருபதாம் நூற்றாண்டாள் அத்தானன் தானே பொத்தான நீதானேன்னு பாடுறப்ப இந்த ஆள் போய் எங்க பாரிய அது மாதிரி சாதாரண மட்டமான சொன்னா கூட சரிதான் போ என்று கொடுப்பான எது போல நல்ல மலர்களால் இல்லாமல் வெறும் எருக்கும் பூவை போட்டா கூட ஆண்டவன் எப்படி அந்த அன்பு செய்யறானோ அது போல எங்களுடைய பாரி ஏர் மெல்லியர் சொல்லினும் ஒண்ணுமே தெரியாது இடதுக்கு பெருவல்றாக ஏதோ ரெண்டு வரிய நாலு வரிய என்னமோ கட்டி கட்டி எடுத்துட்டு போனான் போய் பாரியே அப்படின்னு சொன்னா கூட பாப்பா என்று பரிசு தருவான் என்று புறநானூற்று அதனால திராவிட பாரம்பரியத்துல அருமையாக கடவுள் கொள்கை இல்லை என்றால் அது திராவிட பாரம்பரியம் அல்ல என்று சொல்லிவிடலாம் ஆகவேதான் பூமாலை புனிந்து ஏத்தேன் இது மலர்களாக தனித்தனி மலர்களாக வழிபாடு செய்வதும் உண்டு மலர்களை மாலையாக தொடுத்து பெருமானுக்கு அணிவதும் உண்டு ரெண்டும் உண்டு அல்லவா அதனால இப்படி மலர்களாக தொடுத்து அணிவதும் அல்லாமல் மாலை புனிந்து ஏத்தேன் அருமையாக நாரெடுத்து அந்த மலரை கட்டி அல்லவா பெருமானுக்கு கழுத்தில் அணிவது தோளில் அணிவது அப்புறம் சிரத்தில் அணிவது இப்படி எல்லாம் பல்வேறு அமைப்பார் அது மாலை கட்டுறவங்களை கேட்டோம்னா பல்வேறு கட்டுவாங்க ஆகவே அந்த மாதிரி இருக்கிற பூ மாலை புனிந்து ஏத்தேன் உனக்கு அது கூட செய்யலையப்பா நம்ம திருமூலர் இன்னும் கீழே போனார் இவங்காவது பூலியே நின்னாங்க திருமூலர் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை பூ அந்த எருக்கும் பூ கூட கிடையாது சாமி எங்க ஊர்ல பின்ன என்ன இருக்குன்னு ஏதோ இந்த தழ தாம்பு இந்த வேலியை பாருங்க அதுல இவள் போய் வந்து வந்து ரெண்டு ரெண்டு தழை இருக்குனர் அடாடாடா அதுவே போடும் யாவருக்கு மாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை பச்சையா இருந்தா போதும் ஆகவே அப்படி பூ மாலை புனிந்து ஏத்தேன் அப்படிப்பட்ட மலர்களை கொண்டு நான் வழிபாடு செய்யல புகழ்ந்து உரையேன் நான் உன்னை போட்சியாக பெருமானை போற்றி வரை செய்யவில்லையே அப்படின்னு சொன்னார் இந்த புகழ்தல் என்பதற்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னா திருமுறையிலிருந்து திருமுறையே உரை காணணும் அப்படி அப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்தது சங்க இலக்கியங்களுக்கு சங்க இலக்கியத்தை விட்டு போகாமையே உரை காண்பது அதுபோல திருமுறை என்றால் திருமுறை இடத்திலிருந்து விடாமலேயே உரை காண்பது சித்தாந்த சாத்திரம் என்றால் சித்தாந்த சாத்திரத்துக்குள்ளேயே உரை காண்பது அப்படிலாம் பெரிய பேராசிரியர்லாம் இருந்தாங்க அல்லவா நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நாங்கெல்லாம் பேராசிரியர் அல்ல எங்க பேராசிரியர் அவ்வளவுதான் பேராசிரியர் எங்கேயோ இருக்கிறாங்க என்று சொல்றேன் அப்படி உரைசியன் அப்படி வருகின்ற பொழுது புகழ்ந்து உரையேன் என்று சொல்றார் அப்ப என்ன புகழ்ந்து உரைப்பது திருமுறையை கொண்டே சொல்லணும் இது எட்டாம் திருமுறை திருவாசகம் மற்ற நீங்க மற்ற பதினோரு திருமுறை அல்லது இந்த திருமுறையிலேயே பின்னால் எங்க இருந்தாலும் கூட சொல்லுங்க அப்படி ஆனா திருமுறைக்கு திருமுறையே இருக்கணும் என்ன செய்யணும் என்ன எப்படி போகணும்னு சொல்வது இந்த பாடலிலே அடுத்த வரியெல்லாம் என்ன பாருங்க புனிந்துரையேன் அப்புறம் புத்தேளிர் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் அட உன் திருக்கோவில ஒரு நாளைக்கு ஒரே தூசி துப்புமா இருந்ததுன்னா ஒரு விளக்கமாறு எடுத்து கூட்டியிருக்கேனா அதுவும் செய்யலையே அரை விளக்கமாறு எடுத்து கூட்டி நல்லா தூய்மையா இருந்துன்னு வச்சுங்க இதெல்லாம் எந்த காலத்துல சாணி கண்டதோ என்னமோ ஒரு நாளைக்கு எடுத்து மெழுகிறத செய்யலாமே இந்த சாணம் தமிழனுக்கு இருந்த அறிவுல எவ்வளவோ தலை சிறந்த அறிவு அதுல ஒண்ணும் மாற்றமில்லை இந்த பசுவினுடைய சாணம்தான் இந்த கிருமிகளை போக்க வல்லது என்று கண்டான் அந்த காலத்துல இல்லைன்னா வேற எதையாவது மெழுகிறோமா இன்னைக்கெல்லாம் தண்ணி ஊத்து கழுவிட்டு ஆரம்பிச்சிடும் ஏன்னா எல்லாம் முசக போட்டோம் அதனால அது பக்கமே திரும்பலமா ஆனால் பசுஞ்சானத்தில் அந்த கிருமிகளுக்கு நீக்கும்படியான அமைப்பு இருக்கிறது என்று தமிழனுடைய அறிவு அது இன்னைக்கு நேரத்தில் சங்க இலக்கியத்தில் இருக்கு மெழுகும் ஆப்பி கண்களுள் நீராணி பாவம் தலைவன் இறந்துட்டான் ஓராண்டு ஆச்சு அந்த ஓராண்டு நினைவுல போய் அப்படியே தன்னுடைய வீட்டை மெழுகிறான் மெழுகும் போது எப்படி மெழுகிறான் பைப்பு தண்ணியோ அல்லது குளத்தண்ணியோ எடுத்துக்கல மெழுகும் ஆப்பி ஆப்பின்னா பசுவினுடைய சாணம் கண்களுள் நீராணி பாவம் சென்ற ஆண்டு இருந்தாங்க இன்னைக்கு இல்லை இனிமே என்னை காணப்போறோம் நினைக்கும் போது அப்படியே கண்ணீர் சொட்டுது அந்த கண்ணீரால அந்த சாணத்தை கொளுத்து மெழுகிறாள் பாவம் மெழுகும் ஆப்பி கண்களுள் நீராணி அப்ப பசுவின் சாணத்தில் தான் இந்த கிருமி நாசினி இருக்கிறது என்பதை என்னைக்கு கீ மூவில் கண்டான் தமிழன் இன்னைக்கு அது மாறுபாடு இல்லை ஆகவே அந்த தூகேன் மெழுகேன் கூத்தாடின் என்று பின்னால வருகிறது இவையெல்லாம் நீங்க பார்க்கின்ற பொழுது இதுக்கு என்னன்னு பேரு சித்தாந்த சாத்திரம் படிச்சிருக்கீங்க அருமையா ஆகவே கோவில்ல போய் அருமையாக கூட்டுவது மெழுகுவது பூமாலை மலர் பறிப்பது தொடுப்பது பெருமானு கணிவது பெருமானை போற்றுவது இதெல்லாம் என்னன்னு பேரு சரியை பாத்தீங்களா அதான் திருவண்ணாமலையில சொல்லணும் பாத்தீங்களா நீங்க தஞ்சை மாவட்டத்தில் கேட்டோம்னா என்ன சொல்றது என்ன என்ன சொல்லுவீங்களோன்னு சரியை அப்ப பெருமானை அடைவதற்குரிய நெறிகளிலே நான்கு நெறி சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த சரியை என்பது என்ன இது மாதிரி திருக்கோவிலுக்கும் நல்ல அருமையாக தூய்மைப்படுத்தாவிட்டால் தூய்மைப்படுத்துவது மெழுகையிடாவிட்டால் மெழுகுவது பிறகு மாலை கொடுப்பது பெருமானை போற்றி வணங்குவது இதெல்லாம் சரியை என்று இந்த சரிய நெறியை விளக்க வந்தவர் யார் அப்பர் பார்த்தீங்களா அப்ப நால்வர் பெருமக்களிலே ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மணிவாசகர் ஆகிய நால்வரிலே சரிய நெறிய விளக்க வந்தவர் அப்பர் சுவாமி அதனால் தான் அவர் கையில் என்ன வைத்திருந்தார் உழவார திருப்பணி வைத்திருந்தார் இன்னைக்கு உழவாரம் திருப்பணி என்றெல்லாம் சொல்லணும்னு சொன்னா அதுக்கு முன்னோடியாக இருந்த பெருமை நாவுக்கரசருக்கே உரியது அவர் தான் கையில் உழவாரப்படி வைத்திருந்தது அப்போ அவர் சரிய நெறிய விளக்க வந்தவர் அவர் ஒரு அருமையான பாடல் அந்த பாடல் உங்களுக்கு தெரியும் தொடக்கம் சொன்னாலே சொல்லுவீங்க நிலை பெறுமாறு என் உதியேல் தெரியுமில்ல தெரியாதா நிலை பெறும் இங்க பேர் ஆமாறு உன் திருவடிக்கே என்று சொன்னார்ல உனக்கு வந்து ஏதோ நீ வந்து ஆகர வழியா பாக்குறியா இல்ல சாகர வழியை பாக்குறியான்னு ஆகர வழியை பாக்குறதுன்னா இவையெல்லாம் செய்யணும் அவர் நிலை பெருமாறு என்னுதியல் அது அறிவுறுத்தா நெஞ்சுக்கு நெஞ்சு நீ இந்த மாதிரி இருந்து பிறந்தும் செத்தும் பிறந்தும் செத்தும் போறதை விட்டுட்டு பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதற்குரிய உனக்கு நிலை வேண்டுமா என்று கேட்டார் ஆமாங்க வேண்டும் நெஞ்சே நீவா இங்க வாடா இங்க உட்கார்ந்துட்டு பாக்குற இங்க வா நெஞ்சே நீவா வந்துட்டனுங்க என்ன செய்யணும் நித்தலும் எம்பிரானுடைய கோவில் புக்கு எப்ப போகணும் புலர்வதன் முன்புக்கு புக்கு காலம் கதிரவன் வருவதற்கு முன்னால எனவே கதிரவன் வருவதற்கு முன்னால புக்குன்னு அப்படியே தூங்கணும்னு அப்படியே மூஞ்சியோட போகக்கூடாது காலை எழுந்து கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரி வாய் குளித்து திருவிழாத்துல பாடினதுனால காவிரியில குளிச்சாரு திருவண்ணாமல்ல பைப்பில குளிச்சுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் ஆமா இங்க எங்க காவிரிக்கு போறது அதனால அங்கேயே தான் இப்ப எங்க காவிரிக்கு போறது அங்க மேல அங்க கர்நாடகா விட்டாலும் இங்க குளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் பாவம் ஒன்றும் இல்லை அதனால திருவிழாத்திலேயே கூட கஷ்டம் தான் வந்துட்டு இப்போ ஏதோ கொஞ்சம் போகும் அதனால எனவே அந்த காலையில் எழுந்து நீராடி நீரும் ஆடி அந்த வழிபாடெல்லாம் முடித்து கொண்டு போகணும் அல்லவா எங்கே திருக்கோயிலுக்கு புலர்வதன் முன் அலைகிட்டு நல்ல கூட்டி மெழுக்கும் இட்டு பூமாலை புனிந்தேத்தி அருமையா இதே அப்படிதான் புகழ்ந்து பாடி என்ன புகழ்ந்து பாடுவது எல்லாரும் திருமுறை படிச்சவங்களா எல்லாரும் திருவாசகம் படிச்சவங்களா இல்லை இல்லை அதனால அவர்கள் தன் வாயினால என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் பெருமானுக்கு போச்சுதான் அல்ல என்னது சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடயம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நில்லே அந்த பாட்டு தான் சரிய நிதி அதை வைத்து தான் அதை அதையும் இதையும் ஒப்பிடலாம் அதனால அப்ப புகழ்ந்துரையேன் என்ன புகழ்ந்தனும் சங்கரா போற்றி இல்ல நமக்கு திருவாசகம் தெரிஞ்சது அருமையா என்ன செய்யலாம் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி அருமையா சொல்லி சொல்ல தெரிஞ்சது அது சொல்லலாம் தெரியல நம்ம வாயினால ஏதோ பெருமானே நான் அவ்வளவுதான் எனக்கு தெரியுதுப்பா என்னை நீதான் பாட்கொள்ளணும் வேற யாருப்பா இருக்கிறா என்று சொல்வதெல்லாம் போற்றியவர்கள் தான் அவ்வளவுதான் என்ன செய்ய முடியும் எனவே இங்க என்ன செய்யணும் பூமாலை புனிந்து ஏத்தி புகழ்ந்து பாடி புகழ்ந்து பாடின்னு சொன்னா அந்த போட்சியாக இருக்கிற திருமுறைகளை சொல்லலாம் தாய்மானார் சொல்லலாம் அப்படி எல்லாம் சொல்லலாம் சரி அதெல்லாம் ஒன்றும் தெரியல என் வாயினால அப்படி என்ன செய்வோம் அது சொல்லலாம் திருமுருகாட்டுப்படையில முருகப்பெருமானை எப்படியெல்லாம் சொல்லி வாழ்த்தினார்கள் அரும்பெறல் மரபில் பெரும்பெயர் முருகே நசியனற்கு ஆர்த்தும் இசை பேரால அலந்தோர்க்கு அழிக்கும் புலம்பூன் சேய் இப்படி எல்லாம் சொல்லி முருகா என்று படித்துவிட்டார் ஆகவே மலர் கொண்டு இப்படியெல்லாம் வழிபாடாட்டியமைக்கு சான்று இருக்கிறது சங்கலிங்கங்கள்லி பின்னால் இருக்கிறது திருமுறைகள் மட்டுமில்லை அதனால் எனவே புகழ்ந்து பாடி எப்படி பூமாலை புனிந்துரையேன் புகழ்ந்துரையேன் புத்தேடில் கோமானின் திருக்கோயில் தூகேன் இந்த தூதல் தூதல்னா கூட்டுதல் அர்த்தம் அதுக்கு பேரு என்ன நல்ல அருமையான தமிழ் சொல் அலகிடுதல் அலகிட்டு மெழுக்கும் இட்டு அலகிடுதல் என்னன்னு கேட்டேன் ஆனா லானா அந்த லானா இல்ல அலகிடுதல் லானா அந்த சின்ன ஒரு பழஞ்சக்கரை அந்த லானா இல்ல அலகிடுதல் அப்படின்னா கூட்டுதல் என்று பொருள் அருமையான தமிழ்ச்சொல் அலகிடுதல் அதுதான் நம்ம என்ன பண்ணு கேட்டா விளக்கமாறுன்னு ஆரம்பிச்சோம் அப்புறம் நம்ம கிராமங்கள் என்ன இருக்கு விளக்கமாறு என விளக்கம் செய்கின்ற அந்த மாறு தோகை இப்ப அதுவும் போட்டு ஏன் எல்லாம் மொசக்கையா வந்த பிறகு விளக்கமாறு ஐசி விளக்கமாறு அப்படின்ட்டு போகுது ஆமா ஆமா இனிமே வருகிற தாய் குலத்துக்கு என்ன தெரிய போகுது கழுவுறதோட சரி கூட்டுறதுன்னு அப்படின்னா என்ன அப்படி கூட்டுறது அது என்னது கூட்டுறதுங்கிறது அப்படி போடும் போயே போட்டுதெல்லாம் பழைய காலத்தில் இருக்கவங்களுக்கு அதே போல உரல் உலக்க இதெல்லாம் பொருட்காட்சிக்கு போட வேண்டியது நம்ம என்ன பண்றது ஏன் உரல் எது உலக்க எது இதெல்லாம் அது என்னடி எங்குது அது என்ன பண்றது என்ன அதுல தாண்டி தானியத்தை போட்டு குத்துவாங்க ஆடியே இவ்வளவு பெரிய தானியத்தை நம்ம குத்த முடியுமாடி மிஷின்ல கொடுத்தா பத்து நிமிஷத்துல அரைச்சு கொடுத்துருவான் மக்கு அப்படின்ட்டு போடுவோம் அதனால உரல் உலக்கை ஆகிய தியாதி விளக்கமாறிவை எல்லாம் எங்க போடும் பொருட்காட்சியில் வைத்து இது இருபதாம் நூற்றாண்டிற்கு முன்னர் இது வந்து ஒரு தூய்மை செய்வதற்குரிய ஒரு கருவி ஐசி தூய்மை செய்வதற்கு கருவி இவ்வளவு நீளம் இருக்குது இதை வச்சு தூய்மை செய்வாங்களாம்ல அந்த காலத்தில் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு போக போகுது போ இப்பவே போயிட்டு இன்னும் போயே போட போ எனவே அழகிட்டு மெழுக்கும் இட்டு என்று சொன்னார் இங்கே புத்தேடில் கோமானின் திருக்கோயில் தூகேன் அப்படின்னு நான் அழகிடு அது நான் கூட்டவில்லை மெழுகேன் அங்க மெழுக்கும் இட்டுனர் அப்பர் சுவாமிகள் இங்க மெழுக்கிட்டு ரெண்டு பாட்டு ஒரே ஒரு மாதிரி தான் நிலைபெறுமாறு எண்ணுதியல்ங்கிற பாட்டு அப்பர் சுவாமிகள் பாடலை வைத்துக் கொண்டு இந்த ஆமாருன் திருவடிக்கை என்ற திருவாசத்தை வைத்தால் அப்படியே இணைந்து பொருள் தருகிறது ரெண்டும் சரியை பத்தி பேசுகிறது சரியை பத்தி இப்படி எல்லாம் வருகின்ற பொழுது நீங்க நாளைக்கு பிறகு எல்லாம் அழகா படிச்சுட்டு திருமுறைகளில் சரியை என்று ஒருத்தன் எழுதலாமே தீசிஸ் அருமையா ஆய்வு எழுதலாமே திருமுறைகளில் சரியை திருமுறைகளில் கிரியை திருமுறைகளில் யோகம் திருமுறைகளில் ஞானம் கொல்லலாம் ஒரு பய எழுதல் எழுதலாம் எழுதலாம் எழுதலாம் வரணும் வரணும் கூட உண்மையா அதனால பன்னிரு திருமுறைகளும் சரியை பற்றி எங்கெங்கே பேசப்படுகிறது ஒரு எண்ணம் வேணாமா கிரியை பற்றி எங்கெங்கே பேசப்படுகிறது ஒரு எண்ணம் வேணாமா செய்ய வேணாமா என்னைக்கு அதெல்லாம் செய்ய போறோமோ அல்லவா சிவ சிவ அதனால இங்க திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் அது என்னது கூத்தாடுவது அப்படின்னு கேட்டா நினைச்சு போய் இப்படி ஒரு ஆட்டம் அப்படி ஒரு ஆட்டம் போடுறதில்ல தன்னை மறந்து ஆடுவது கூத்தாடுதுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் யாராவது கூத்தாடி எங்கேயாவது ஆடினதை பார்த்துட்டு அப்படி வந்து இப்படி அப்படி அப்படி அப்படி ஆடணும்னா இது ஏதோ கொலையும் போச்சுன்னு அர்த்தம் தம்பி நல்லா தான் இருந்தாயா கீழ்ப்பாக்கத்தில் கொஞ்சம் அட்மிட் பண்ணுங்க அப்படின்ட்டுருவான் இங்கே கூத்தாடுதல் என்பது என்ன கேட்டா தன்னை மறந்த நிலையில் தாமே வருவது தாமே வருவது அதனால கூத்தாடின் அப்போ இந்த ஒன்றுமே செய்யலையே ஆமாறுங்கிற வழியில அகங்குழையேன் அன்புருகேன் பூமாலை புனிந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேடி கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் ஒண்ணுமே செய்யும் போது என்னன்னாரு இந்த ஆண்மை எங்க கடத்திட போகுது சாமாரே விரைகின்றேன் இது என்ன பண்றது மீண்டும் மீண்டும் சேர்த்து சேர்த்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே அப்பர் சுவாமி பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரு இதே வேலையாடா நமக்கு பிறக்கிறது இறக்கிறது பிறக்கிறது இறக்கிறது இதுதான் வேலையா இந்த வேலைக்கு தான் வந்தோமா இதுதான் நமக்கு வேலையா இல்லையே ஆதலால் இந்த பிறப்பை நீக்கி சிறப்பை பெறுவதல்லவா அந்த ஆன்மா செய்ய வேண்டிய பகுதி அது செய்யாம இருக்குதா எப்படி பயன்படும் அதனால் சாமாரே விரைகின்றேன் ஆகவே இந்த ஆன்மா எதிர்க்குன்னு கேட்டா பிழைக்கிற வழி தெரியல இருக்கு என்ன பண்ணுது செத்து செத்து பிறக்க போகுது செத்து செத்து பிறக்க போகுதான் இல்ல குரோண சுவாமிகள் எங்களுக்கு மறக்க முடியுமா குரோண சுவாமிகளை நானும் மறக்க மாட்டேன் அப்ப ஐயாலாம் அவர் மறக்க மாட்டேன் ஏன்னா நான்கு ஐந்து ஆண்டுகள் அங்கே இருந்து அருமையாக படித்தவர் அல்ல குரல் சுவாமிகள் செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாள செங்கி இரையாடியருடே எங்க வைசரும் கோயில இருக்கிற முருகப்பெருமானை போது செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாள செங்கீரையாடி அருளே செத்து செத்து பிறக்கின்ற தெய்வங்களுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கின்ற முருகா நீ செங்கீரையாடுக என்று அப்போ தெய்வங்கள்லயும் செத்து பிறக்கிற தெய்வம் தெய்வமாகாது சாவாதிருக்கிற தெய்வம் தான் என்று நிலையாக இருக்கிற சிவன் அதனால்தான் அவையார் வாழ்த்தினார் நெல்லிக்காய் கொடுத்த உடனேயே அதிகமானை வாழ்த்துகின்ற பொழுது யாரை போல வாழ்க என்றார் நீல மணிமிடற்று ஒருவன் போல மன்னுக பெருமணி நீலகண்டத்தை வைத்திருக்கிறானே பெருமான் ஒருவன் அவனை போல நீ வாழ்கிறார் ஏன் அவன் தான் செத்து பிறவாதவன் செத்து பெறவாதவன் உடனே இளங்கோடிகள் பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும் எதுல எந்த காதை இந்திர விழுவூர் எடுத்த காதையாக இருக்கலாம் இந்திர விழவூர் எடுத்த காதையாக இருக்கலாம் முதல் முதல் மூணு காதை அது பூம்புகார்ல என்னென்ன கோயில் இருக்குன்னு சொல்றார் சொல்லும் போது முதல்ல எது சொல்றார் பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும் அருமுக செவ்வேள் அநீதிகள் கோயிலும் முருகப்பெருமா முதல்ல இங்கதான் சொன்னார் இன்னொரு இன்னொரு இடத்துல சொல்லும் போது விளக்கி சொன்னார் தொகுத்து சொல்லுகிறார் நுதல் விடி நாட்டத்து இறையோன் முதலா பதிவாள் சருக்கம் ஈரா யார முதன்மை வச்சார் நுதல்வெடி நாட்டம் நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமானுடைய கோயில் முதலாக மற்ற எல்லா தேவதைகளும் இருந்தது அப்ப எதற்கு முதன்மை கொடுக்கிறாங்க பெருமானுக்கு முதன்மை கொடுக்கிறார்கள் யாரு இளங்கோடிகள் கொடுக்கிறார் சேரநாட்டு மன்னரின் தம்பி இளவல் அதனால சைவ சித்தாந்தமோ அல்லது நம்ம சிவநெறியோ திருமுறைக்குத்தான் வந்த திருமுறைக்கு முன்னமேயே அந்த சிவநெறி அருமையாக தலைத்திருந்தது சந்தேகம் இல்லை ஆகவே எனவே பிறவாயாக்கை பெரியோர் என்று சொல்வார் இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமாண்டுகானி அந்த பெருமானி திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் நான் மெதுவா சாதகத்துக்கு தான் போற வழி காக்க தவிர ஆமாறு தெரியாமல் இருக்கிறேன் சதுராலே சார்வாணி அது என்னது பாருங்க சதுராலே சார்வாணி முறையாக இந்த மாதிரி கோயில் அலைகிடுதல் மெழுக்கிடுதல் பூமாலை புனிந்தல் புகழ்ந்துரைத்தல் இதான் நெறியான முறை இதை நான் ஒன்று செய்யாமல் குறுக்கு வழியில் என்ன குறுக்கு வழியினர் நல்ல திருநீர் எப்படி பூசுறாங்கன்னு பாக்கிறது எத்தனை அங்குலம் பூசுறாங்கன்னு பாக்கிறது அது மாதிரி பார்த்துட்டு இருக்கிறது அது திருநீரா அல்லது வேற எதுவோ ஏதோ ஒன்று வெள்ளையா இருக்கிறது இட்டுட்டு கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ என்னும் இருக்கு அதெல்லாம் கிடையாது பதினாறு இடங்கள்ல இருக்கணும் இருக்கு அதுவும் தெரியாது இது எங்கெங்க எத்தனை அங்குலம் இருக்கணும் இருக்கு அதுவும் தெரியாது ஏதோ அவர் பூசுறாருன்னு நம்ம பூஜி அவர் போறான்னு நம்ம போய் அவர் ஏதேனும் நம்ம தன்னை மறந்து பாடும்போது நமக்கு தன்னை மறக்க முடியல தாம் ஏதோ மறந்த மாதிரி பாவித்து ஆகவே என்னன்னா நாடகம் நடிக்கிறேன் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து பின்னால் அவர் சொல்ல போறார் ஆகவே சதுராலே சார்வானின் என்ன கேட்டா எனக்கு உண்மை நிலை இல்லை சதுர நாடகமா நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அடியார் போல நடிச்சுட்டு இருக்கிறேன் இப்படி இருந்தா எப்படி கிடைத்திடுவேன் என்று சொல்றேன் இதெல்லாம் அவர் நடத்த அப்படியே செய்யாதா தங்க கம்பியவர் நம் நிலையை எடுத்து தான் நிலையில வைத்துக் கொண்டு பேசுகிறார் அவர் தங்கமான இல்லைன்னா அவர் எப்படி பெருமான் வந்து குருநாதனாக இருந்து ஆட்கொண்ட அவ்வளவு பெருந்தகையவர் ஆனாலும் இப்படி சொல்லுவனுடைய காரணம் நம் போன்றோருடைய நிலைமையை தாம் எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார் இப்படிலாம் நான் இருக்கிறேனே என்று சொல்லுகிறார் சதுராலே சார்வாணி நான் எப்படி சார்ந்து கொண்டிருக்கிறேன் நடித்து கொண்டு போறேன் அவ்வளவுதானே தவிர உண்மை நிலையில் நான் இல்லை என்று தம்மை பற்றி ரொம்ப தாழ்வாக சொல்கிறது அப்புறம் அடுத்தது சார்வாணி என்ற அந்த பாடல் நிறைவு பெறுகிறது எனவே அந்த வான்கிற சொல்லை அடுத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டார் ஏன் இது வந்து அந்தாதியாக இருப்பதனால அல்லவா ஒரு சொல்லுடைய அதனால வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா இன்மையுமாய் பெருமான் எப்படி இருக்கிறான் எல்லாமாக இருக்கிறான் வானாகி பொருள் வேண்டாம் மண்ணாகி பொருள் வேண்டாம் வழியாகி அதான் கொஞ்சம் வேணா கடினமா இருக்கலாம் காற்றுன்னு அர்த்தம் வழி காற்று ஒளியாகி ஒளின்னு சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க ஒளி தருகின்ற பொருள் மூன்று என்னென்ன நண்பகல்ல இருப்பது சூரியன் இரவில் வருவது மதியம் நம்முடைய வீட்டுக்கு வழக்கம் தருவது நெருப்பு அல்லவா ஒளியாகி ஒளியாகி என பொதுவையால் இதெல்லாம் பரிமையாளர் போன்றவர் அல்லது